சுவாமி இந்த இதுல நீங்க எதை பற்றி சொல்லுகிறீர்கள் எதை பற்றி சொல்லுகிறீர்கள் அப்படியாப்பா அப்ப அதுக்கு என்னன்னு பேர நுவலும் பொருள் இது தமிழ் ஆங்கிலம் இல்ல நுவலும்னா சொல்லப்படுகின்ற பொருள் அப்ப இந்த சிவபுராணத்துல என்னதான் சொல்ல போறீங்க ஸ்ரீகொண்டு சிவபுராணத்தை சொல்ல போறீங்க அப்ப சொல்லப்படுகிற பொருள் என்ன இப்ப வாழ்த்து வணக்கம் சொன்னவர் இனிமே நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டாங்க அதுதான் பதினேழாவது வரியிலிருந்து இருபத்தி ரெண்டாவது வரி ஐந்து ஆறு வரிகள் ஆறு வரிகள் அது என்னது பாருங்க சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அவன் எங்க நிறுத்திடக்கூடாது இன்னும் ரெண்டு வரையும் போகணும் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி இந்த இருபத்தி இரண்டு வரி வரையிலும் சொல்லப்படுகின்ற பொருள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார் மணிவாசர் இரண்டாவது செய்தி அது இல்லைங்களா இது என்ன பண்ணணும்னு கேட்டா புத்தகம் கையில இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் குடிச்சுக்கலாம் என்ன கஷ்டம்தான் இங்க மட்டும் எல்லாம் இது வரைக்கும் வரிசையா சொல்லிட்டு வந்தோம் இப்ப அந்த இருபத்தொழாவது வரி இருபத்தி ரெண்டாவது வரிய முன்னே எடுத்துக்கிட்டு அப்புறம் பதினேழாவது வரிக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒன்னு முதல் ஒன்னுல இருந்து பதினாறு போட்டு முதல் செய்தி வாழ்த்து வணக்கம் இனி பதினேழு டு இருபத்தி ரெண்டு போட்டு இரண்டாம் செய்தி நுவலுகின்ற பொருள் சொல்லப்படுகின்ற பொருள் என்று போட்டு இந்த இருபத்தி ரெண்டு வரியில இந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிராக்கெட் பண்ணி ஒன்னுன்னு போட்டுக்கணும் முன்னால் இருக்கிற ஆறு வரியை போட்டுட்டு ரெண்டுன்னு போட்ட அது அப்படியே மனசுல பழிஞ்சிடும் பழிஞ்சிடும் நாங்கள் இப்போ தேவையாபுரத்து அந்த பையங்கள்லாம் படித்தவங்கலாம் இருக்கிறாங்க சொந்த புத்தகத்தை வாங்குங்கப்பா லைப்ரரி புஸ்தகத்தை வாங்கியே படிச்சுட்டு லைப்ரரியே கொடுத்துட்டு போடுறது ஏன் இந்த அறிவு நமக்கு ஏன் அங்கேயே பூட்டும் மக்களா நல்ல புத்தகம் வாங்கி நம்முடைய சொந்த புத்தகம் வாங்கினால ஆசிரியர் சொன்னதான் குறிச்சிக்கலாம் நாளைக்கு ஐம்பது வயசு ஆனாலும் கூட சாரி நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுல படித்தேன்ப்பா திருப்பனந்தாளில் இன்னைக்கும் எங்கள் பேராசிரியர் ஞாபகத்துக்கு வர்றார் அவர் சொன்ன பொருள் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லணும் சொந்த புஸ்தகம் இருக்கிறதா வந்த புஸ்தகத்தில் வச்சுக்கிறத முதல்ல சொந்த புஸ்தகம் வாங்கணும் <laughs> எந்த அப்பெல்லாம் சொல்லுவோம் இந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் அதெல்லாம் தேவியாபுரத்தில் சில பேர் புத்தகம் வாங்காமையே அப்படியே லைப்ரரியில் வாங்குறது அப்படியே படிச்சு அப்படியே கொடுத்துட்டு போடும் இந்த அறிவு நமக்கு என்னத்துக்கு சாமி விட்டுரும் இங்கேயே முடிவிட்டு போடா அப்படின்ட்டு முருகா முருகா இப்ப இந்த புதுசை பாத்தீங்கன்னா நீங்க கண்ணால பாக்க அப்படியே பாத்தீங்கன்னா சகிக்காது ஆனா எனக்கு இந்த புஸ்தகம் இருந்தாதான் சொல்லலாம் அப்படின்னு அதனால இப்ப பாருங்க கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி நான் இப்ப எதை என்ன சொல்லியிருக்க சொல்ல போகிறேன்னு சொல்லுவதற்கு முன்னாலே நானா சொல்றேன் இல்லை எங்கள் பெருமான் திருவருள் என்று சொல்ல உள் நின்று உணர்த்த இந்த வாய் சொல்லிச்சு இப்ப மைக்கு தானாவா பேசுது இங்க ஒரு ஆள் நின்று பேச அது வாங்குச்சு இந்த மைக்கு என்ன மதிப்பு அதுதான் அடியனுக்கு மதிப்பு இது இரும்பு இது இரும்பு இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து யாட்கொண்டருளி பின்னால வராது இதாவது பரவாயில்ல கொஞ்சம் பக்குவமானது இது பக்குவமே இல்லாது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக அருணகிரிநாத இது காது இது நெஞ்சா இது கல்லல்ல அதனால இதை விட கேடு கட்டது இது அதனால நான் சொல்ல முடியுமா முடியாது பின்ன என்ன கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்ட எழிலார் கடல் இறைஞ்சி ஒளி ஒளியில காட்டினான்னா அருமையா காட்டலாம் இதெல்லாம் காட்டினா நாடு உருப்படுமே தப்பித்தவரி தெய்வீக உணர்வு வளர்ந்துடுமே வளரலாமா சாகணும் அதனால காட்ட மாட்டான் காட்ட மாட்டான் ஏன் சமயம் கலந்துட்டா ஜன்னி பிறந்துடும் சமயம் கலந்துட்டது நாட்டில் ஜன்னி பிறந்துடும் எங்கதான் கண்டுபிடிச்சானோ உலக கண்டுபிடிப்புல அதனால இப்ப ஒளிவல்ல காட்டுறேன் பாருங்க அவங்க காட்டாட்டி நீ என்ன பாருங்க ஐயா சிவபுரான நீங்க சொல்ற போறீங்க சிவபுராண சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லாதீங்க எனக்கு என்ன தெரியும் அப்படியானா அப்படியானா <laughs> கண்ணுதலான் தங்கருணி எங்கேயோ திருக்கையில் ஆயத்தில் இருக்கிற நெற்றிக்கண்ணுடைய பெருமான் இந்த ஆன்மா கரையேறணும் இந்த ஆன்மா சிவபுராணம் சொல்லும்னு கருதி கண்டாட்ட இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் ஞான கண்ணை காட்டுவதற்காக அங்கே இருந்து வந்துதான் அப்படின்னு சொல்லும்போது இதை பாடணும் போதாமூர்த்தி இங்க என்ன காட்டணும் இதோ திருக்கையிலாயம் பெருமான் பெருமான் என்ன செய்வோம் கண்ணுதலான் தன் கருணை எங்க பெருமானை போட்டு உன்னுடைய முகத்தை காட்டணும் கண்காட்ட திருவாதூர்ல இருக்கிற இந்த ஆன்மாவுக்கு அறிவினை காட்டுவதற்காக என்ன செய்யறான் வந்து அப்படி காட்டணும் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி எப்படி சாமி அங்கிருந்து வந்தார் தன் திருவடியோடு வந்தான்ப்பா விமானத்துல வரலடா இந்த ஆன்மா சுந்தரமூர் சுவாமி வரணுங்கிறதுக்காக யானை கொடுத்தாருடா அமரநீதி யாரும் வர்றதுக்காக விமானம் கொடுத்தார்ப்பா ஆனா தான் வர்றதுக்கு தான் கால் வச்சே வந்தாருப்பா கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேவி எப்படி வந்தார் அவர் திருவடியில அப்படியே வந்தார்ப்பார் ஏயா அந்த திருவடியை லேசல்லவேனார் எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் ஆன்மாக்கள் தம் மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுடா அப்படிப்பட்ட திருவடிப்பா அந்த திருவடியை எழுதி வைத்து அங்கிருந்து இங்கே எழிலார் கடல் இறங்கி இறங்கினா இறங்கி வந்து இறங்கி வந்து அப்புறம் என்ன செஞ்சாரு இப்ப முன்ன போகணும் எது பதினேழாவது வரைக்கும் போகணும் அப்படிப்பட்ட பெருமான் தன் திருவடி தோய கீழே நடங்கி வந்தது வந்து என்ன செய்தான் அப்படி வந்தவன் எங்க போனார் அப்படி வந்த சிவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அங்கிருந்து இறங்கி வந்த பெருமான் இந்த என்னுடைய நெஞ்சத்தில நின்று அப்படியே நடைபெற்றானா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் நடைபெற்றதுனாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவடியை வணங்கினேன் நான் வணங்கினேன்னு சொல்லாதப்பா அவன் அருளால வணங்கினேன்னு ஆமா கோயிலுக்குள்ள போய் எத்தனை நாள் கோயிலுக்குள்ள சாமியை பார்த்துருக்கிறோம் நம்ம கூட போகும் பின்னாலே ஒருத்தர் வந்துடுவார் எங்க ஐயா இந்த பக்கமே காணா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அறுத்து விடுவான் மனுஷன் வெளியில வர வரைக்கும் நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க என்ன கோயிலுக்கு விடாம கோயிலுக்கு போய் இதுன்னு போச்சு அறுத்து விட்டான் நடராஜா கிட்ட போனா அங்க ஒரு பேச்சு ஏனுங்க மலை ராஜா கடுவீங்களே இப்ப நடராஜா கிட்ட தான் இந்த மலையை கேட்கணுமா வெளியே வந்து கேட்கக்கூடாதா அதனால நீங்க கோயிலுக்கு போனா மட்டும் வணங்கிட முடியுமா சத்தியமா வணங்க முடியாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் ஆனானுவா இருந்தாதான் நம்முடைய காரியமே நடக்கும் அதுதான் ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரி என்று பாடினார் அது கொஞ்சம் பிஹெச்டி ஸ்டாண்டர்டு கொஞ்சம் டாக்டரேட் பாடினது ராமலிங்க சாமி பார்த்தது சரிங்களா எஸ்எல்சி இந்த ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்புக்கு தெரியணும்னு பார்த்தது ஆனால் பாட்டுன்னு கருத்து என்னமோ அதுதான் அதை வாங்குச்சு பாட்டு விட்டால் பாடுகின்றேன் சாமி நானும் அருட்பாடலாம் பாடினேன் நீ பாட வச்சே பாடின சிவ சிவ பாட்டு விட்டால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குழைவித்தால் குழைகின்றேன் என்னைக்காவது நம்ம சிவபிரானு சொல்லி நம்முடைய மனசுல அல்லது கண்ணில் தண்ணி வந்தது உண்டோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும் அன்னைக்குதான் அன்னைக்கு படித்ததனுடைய பயன் எடுத்தேன் மற்ற நாள்னா வெறும் வாயை ஒப்பிச்சுட்டு இருக்கிறது நினைச்சு வாய் வாழ்கன்னா பல்லோரு மேத்த பண்ணி முடிஞ்சு போகுது போட் பயிர் மாதிரி குழைவித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் ஏன் சார் எனக்காக தான் சமையல் பண்ணாங்க எங்க வீட்டுக்காரி தான் பண்ணாங்க எனக்கு வேண்டியதுதான் பண்ணாங்க இலையிலையும் உட்காந்தாச்சு போட்டாச்சு என்னங்க நீங்க சொன்னீங்களே அவுத்திக்கீரை பொழிச்சுக்கீரை நல்ல குளிர்ச்சின்னு அதை வச்சிருக்கணுங்க முட்டைக்கோசம் வச்சிருக்கணுங்க வறுவல் உங்களுக்கு பிடிக்குமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வருவதுங்க வாழைக்காய் வருவதுங்க காராக்கரணிங்க மூணு கரணை வருவது வச்சு எல்லாம் வச்சாச்சு சாதமும் போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு நெய் விட்டாச்சு பேசிக்கிறான் இப்ப நம்ம மனைவி தான் பருமாறினது நம்ம வீட்டு பொருள் தான் நம்ம சாப்பாடு தான் பிடிச்சது தான் இலையில பிசைஞ்சாச்சு பிசையும் போது உள்ள ஒரு கொத்து வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க எந்த கொத்துங்காதீங்க இந்த கொத்து சேர்ந்து பேஞ்சு வச்சுக்க இது என்ன இது அப்படின்னு பாப்பா நான் இங்க தடை செய்ய வேணாம்னு சொன்னா அவன் இங்க வந்து சீவிட்டா அதனால போச்சு அப்படின்னு சரி ஒழிஞ்சதுன்னு அர்த்தம் ஒண்ணு சாதம் வேணாம் ஒண்ணு வேணா சாத்த ஒரு மோர் மோர் போட்டு கொடுத்துருவோன்னு ஏன் வருவல் இருக்குது பச்சது குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உங்கின்றேன் இலையில போட்ட சாப்பாடு கொள்ள போகணும்னா அவன் அருள் வேண்டும் இது வந்து என்ன தெரியுமா இதெல்லாம் மடையல் அப்படின்னு சொல்லுவான் யாரு பகுதி தெரியாது முண்டமே நீ உட்காரா சிட் உன் அனுபவத்தில் ஒரு நாளைக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம மத்தியானம் என்ன சாப்பிடணும்னு இருக்கோ அதான் சாப்பிடலாம் தர அதுக்கு மேல ஒண்ணு கூட சாப்பிட முடியாது என்ன பண்றது குறித்த ஊனி ஊட்டு அல்லது பிசையில பிசையும் போது சார் தந்திங்கிறாங்க டயடு அப்படி வேற எல்லாம் சாப்பிட்டுருவீங்களா சரி சரி சரி ரெண்டு பேரும் சரி நீ சாப்பிட்டா போகணும் ரெண்டு பேரும் தான் போகணும் ஆமாம் போடுவோமே எங்கே சாப்பிட்றோம் டைரின்னு தந்தி வந்தாலும் போச்சு இங்கே ஏதேன்னு பதிஞ்சாலும் போச்சு அப்போ சமையல் பண்ணா மட்டும் சாப்பிட்ருவோமா குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்கின்றேன் உறங்கு வித்தால் உறங்குகின்றேன் சிவ சிவ தூங்கணும் நீங்க தூங்க முடிஞ்சாதான் தூங்கலான்னு அதனால் கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி அப்படி வந்தது யார் சார் சிவன் நம்ம சிவபெருமான் தான் அவன் இப்ப எங்க சாமி இருக்குன்னா என் சிந்தையுள் நின்ற அதனால் என் உள்ளத்துல இருப்பதனால அவன் அருளாரே அவன் தாழ் வணங்கி அவன் திருவடியை மீண்டும் வணங்கிக்கிட்டேன் வணங்கி கொண்டு சிந்தை மகிழ என் மனசெல்லாம் மகிழும்படியாக சிவபுராணம் தன்னை சிவபுராணத்தை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் நாம் செய்த வினையெல்லாம் நீங்குவதற்கு ஏதுவாக நான் இந்த நூலை சொல்லுகிறேன் இது நுவலும் பொருள் அப்ப எதை சொல்லியிருக்கார் சிவபுராணத்தை சொல்லியிருக்கார் எதனால் சொல்லியிருக்கிறார் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி இந்த ஆன்மா உள்ளத்துல இருந்து இருந்ததுனால சொன்னார் எப்படி சொன்னார் சிந்தை மகிழ நீங்க சிவராணம் படிக்கும்போது நல்லா மகிழ்ச்சியா படிக்கணும் மெதுவா படிக்கணும் ஒவ்வொரு வரியும் அடாராடா பெருமான் கொடுத்த திருவருள் பெருமான் கொடுத்த திருவருள் பெருமான் கொடுத்த திருவருள் அதனால என்ன கிடைக்கும் முந்தை வினை முழுதும் நாம் செய்திருக்கிற வினை சம்பர் சண்டகராரிலையும் ஏபிடிலையும் ஏத்தலாம் அவ்வளவு வேணா செஞ்சிருக்கிறோம் டன் டன் அந்த முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் சுத்தமா நம்ம நீங்க நீங்குவதற்காக உரைக்கிறேன் அப்ப நுவலுகின்ற பொருள் சிவபுராணம் அது மட்டும் சொல்லல எதனால் நுவன்றேன் எங்கள் பெருமான் அருளால் அதனால் என்ன கிடைக்கும் எப்படி நுவன்றேன் சிந்தை மகிழ சொன்னேன் அதனால் என்ன பயன் முந்தை வினை முழுதும் நோயும் அப்போ நுவலுகின்ற பொருள் எதனால் சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது இந்த ஐந்து வரிகளிலே அவ்வளவு சொல்லியிருக்க இது இரண்டாவது செய்தி வணக்கமும் வாழ்த்தும் முதல் செய்தி ஒன்று முதல் பதினாறு நுதலப்படுகின்ற பொருள் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு சொல்ல என்னங்க என்ன சொல்ற இப்ப மூன்றாம் செய்தி ஆனா ரொம்ப சுருக்கமானது அவையடக்கம் அவையடக்கம் பாடணும் அவையடக்கம்னா எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதெல்லாம் வந்து மேடையில் இருந்தது ஒரு காலத்துல மேடையில் அந்த மாதிரிலாம் அவைக்கு அவைக்கு அடங்கி பேசுறது இப்ப அவையே விடுறான் சிட்டாகும் அப்படின்றான் ஐயா பாவம் வருத்தப்பட்டு சில இதெல்லாம் சொன்னாங்க பேச்சே மேடை பேச்சே போயிட்டு போயே போட்டுதாமா நம்ம திருக்குள் முனிசாமி சொல்லுவார் ஏன் சார் இவ்வளவு சத்தம் போடுறாங்கன்னாரு அப்படின்னு அவரே கேட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற சரக்கே அவ்வளவுதானா சார் அப்படின்ட்டு வினயமான ஆளு எம்பி இல்லவரு அதனால ஆமா நீங்க ஏன் சத்தம் போற சத்தம் போறாங்கிறீங்க அவங்க இருந்தாலும் தேதி அவை அடக்கம் அவை அவை அடக்கம்னா அவைக்கு முதல்ல பெரியவங்க எனக்கு நான் சிறி அதான் பாரியார் கூட சிறியேன் என்று எடுத்துக்கொண்ட பொருள் அப்படிமா சிறியேன் அப்படின்னா யாருக்கு சிறியேன் இங்க இருக்கிற முன்னால் இருக்கவங்கலாம் ரொம்ப பெரியவங்களா தான் ரொம்ப சிறியவன் சொல்லுவார் சொல்லுவார் சிறியேன் அப்படின்னு ரெண்டாவது கடல் வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறது ஒரு காலத்தில் இருந்தது அவர் கைத்தல் நிறைய நீ சொல்லி ஆரம்பிப்பார் சரிங்களா இப்ப யாரு பாட்டெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறா கிடையாது கிடையாது அப்படிதான் ஒரு காலம் போயிட்டு விட்டுருங்களேன் எல்லா மரமும் போயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சு அதனால ஆகவே இப்ப அவை அடக்கம் இந்த அவை அடக்கம்னு சொல்லும் போது ஒரே ஒரு கருத்து மட்டும் அவை அடக்கம்னா அவைக்கு தான் அடங்கி சொல்லுதல் ஒரு சமயத்துல அவையும் அடக்கி சொல்லணும் சார் பத்தாயிரம் பேர் சார் ஒரு கட்டத்தில் மனுஷன் பேசினார் பாருங்க ஊசி போட்டா ஊசி கேட்குது அது அவைக்காரங்க அவையாருக்கு ஆமா நல்ல இவனையே தன்னை உணர்ந்து தன்னை மறந்து பேசினான்னா தானா ஒரு கட்டத்தில் அப்படி இருந்துருமே அவை முழுதும் அப்படி இருந்துருமே அதனால அவையை அடக்குதல் அவைக்கு அடங்குதல் இந்த அவை அடக்கத்தை பற்றி சும்மா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கு அதில் சொல்லும்போது எப்பா அவையடக்கம் பற்றி இலக்கியங்களில் அவையடக்கம் என்றே ஒரு பிஹெச்டி பண்ணலாம் டாக்டரேட் எடுக்கலாம் ஏன்னா எந்தெந்த இலக்கியத்தில் அவையடக்கம் இருக்குது அதுல எந்த அவையடக்கம் சிறந்தது என்று எடுத்து எழுதணும் ஒப்பிட்டு எழுதணும் அதான் பிஹெச்டின்னு பேர் அப்படின்னு சொன்ன யாரும் எழுதலப்பா பெஞ்சமாவே பெஞ்சிட்டு இருக்காங்க நல்ல பூசன்னு ஒரு பையன் எடுத்து இப்ப எழுதியிருக்கலாம் அவையடக்கம் இந்த மாதிரி அவையடக்கத்துல இன்னைக்கு இருக்கிற இலக்கிய உலகத்தில் இருக்கிற அவையடக்கத்தில் எந்த அவையடக்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் சிவஞான போகத்தில் இருக்கிற அவையடக்கம் தான் சிறப்பாக இருக்கு பதினாலு சாத்திரத்தில் ஒரு சாத்திரம் சிவஞான போதும் நீங்க என்ன எடுத்து ஒத்து நோக்குங்க யார் யாரெல்லாம் அவையடக்கம் பண்ணவங்கன்னு முதல்ல தோக்கணும் தோத்துட்டு கம்பர் இம்பர் சேக்கலார் திருத்தக தேவர் யார் யார் அவையடக்கம் தோத்து சிவஞான போது அவையடக்கத்தையும் பார்க்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் அது பாழா போன தமிழ்ல அதுவும் சைவ தான் சாத்திரத்துல ஒன்னா இருக்குது அதனால இது எங்க பார்க்க போறோம் போடான்னு சிவ அதை பத்தி நான் சொல்லல இப்ப இவருடைய அவையடக்கம் ரொம்ப ரெண்டே வரியில சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வரை உள்ள வரிகள் பொல்லா வினையே ஏமா இல்ல சரி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானி நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் போடுமாறு புகழுமாறு ஒன்றறியேன் இந்த வரிதான் அவை அடக்கம் என்னது அப்பா சிவபுராணத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொன்னீங்களே சுவாமி சொல்லுங்க நீங்க சொல்ல நாங்க கேட்கறோம் அப்படின்னா நீ ஒன்னாப்பா நான் என்னத்த சொல்லிட போறேன் எனக்கு ஆசை ஆசை வெக்க முடியுதா கிடையாது ஏன் அப்படின்னாரு சிவபெருமான் யாரு நான் யாரு ஏயா அவர் புராணத்தை நான் சொல்லிடுவேன் ஏதாவது நின்று எண்ணி பார்க்க என்னது ஏன் சாமி அவன் அப்படி இருப்பான் விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கோழியாய் அவன் எங்கே இருக்கிறான் விண்ணகமெல்லாம் நிறைந்திருக்கிறான் விண்ணகம் மட்டுமா இல்லை மண்ணகமெல்லாம் நினைந்திருக்கிறான் அப்படி நிறைந்திருக்கவன் எப்படி சாமி தெரியுதுன்னாரு மிக்காய் விளங்கொழியாய் ஒளிமயமாக இருந்து அவள் செய்து கொண்டிருக்கிறான் ஒளியாக இருந்து அவள் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி விண்ணையும் விண்ணிலும் நிறைந்து மண்ணிலும் நிறைந்து அந்த ஏசாமி அந்த ஒளி எப்படி இருந்தனாரு மிக்காய் விளங்கு ஒளியாய் இதை விட ஒரு மிகுந்த ஒளிங்கிறது ஒண்ணும் இல்லைன்னா அப்படின்னா விளங்கு ஒளியாய் விளக்கம் தருவதில் இந்த ஒளிக்கு இணையா வேற எந்த விளக்கமும் இல்லைன்னா அப்ப மிகுதியிலையும் இதை விட மிகுதி இல்லை விளக்கம் தருவதிலையும் இதை விட விளக்கம் தருவதில்லை அப்படிப்பட்ட ஒளிப்பா ஒளிப்பா விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் இந்த ஒளியப்பா எண்ணிறந்து எல்லை இல்லாதானி நான் என்னுடைய எண்ணத்திற்கே அப்பாற்பட்டிருக்கிறேன் நான் எண்ணி எண்ணி பாக்குறேன் ஆனா என் எண்ணத்துக்குள்ளாப்பல்ல அதுக்கு மேல இருக்கு இந்த ஒளி எப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமான்னு எப்படி சொல்றது பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்ல தெரியலப்பா எனக்கு சொல்ல தெரியலப்பா சொல்லலாம் தான் எடுத்தேன் அவனுடைய அருள் எங்கே இருக்குது நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு ஒண்ணு பொல்லாவினையேன் என்ன பண்றதுப்பா பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச வினை புகழுமாறு உந்தறியேன் சொல்றது ஒன்றும் தெரியலப்பா இருந்தாலும் ஏதோ ஆசையினால சொல்றப்பா இது அவையடக்கம் அவையடக்கம் இதுல உங்களுக்கு தெரியும் இங்க அருணுடைய மேலார் தெரியுமில்ல அருண மேலார் தெரியாது காஞ்சிபுரம் தெரியும் படிச்சவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு தலையாய ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு அவர் ஒருத்தர் தான் மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க சைவ சித்தாந்தத்தில் தலையாய ஒருவர் இருக்கிறாருன்னு அவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பையன் தான் பால்ராவாயன் ஆனால் அவர்லாம் நீங்கள் வந்து மேதையில் கூப்பிட்டு வச்சிங்கன்னா அதெல்லாம் குஸ்தியெல்லாம் இருக்காது இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து பேசும் இவன் என்ன பண்ணுவான் இவர் என்ன அறுக்கிறாருன்னு கூடுவான் ஏன் இவனுக்கு அவன் அவர் பேச்சை கேட்கறது இந்த பெரியல புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம் போடான்ட்டு அப்படிதான் பேசுவார் அவர் இதில் எழுதினார் எதில் இப்போ நான் சொன்ன வரியில நயம்னா நீங்கள் பெரு பக்கம் எழுதுனா தான் நயம்னு அர்த்தம் இல்லை ஒரு எழுத்துல நயம் காணலாம் என்ன எழுதுனா பொல்லாவினையேன் வினையேன் ஒன்றறியேன் அது என்ன எழுதினார் அதுக்கு ஒருத்தருக்கே டாக்டரேட் கொடுக்கலாம் டாக்டரேட் கொடுக்கலாம் யூனிவர்சிட்டி கொடுக்குமா சட்டி நீ யூனிவர்சிட்டி கொடுக்குமா மேலும் அவருக்கு டாக்டர் கொடுத்து யூனிவர்சிட்டிக்கு தகுதி இருக்குதா கிடையாது ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிற சீக்கிரம் மாதிரி இருக்கிற ஒரு நாலு முண்டம் ஒரு குழு இருக்கும் இவன் இவங்க ஆஹா இவங்கெல்லாம் டாக்டர் கொடுக்கலாம்னா கொடுத்துடலாம்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த முண்டங்களுக்கு என்ன தெரிய போகுது போறா சிட்டாவும் டவுன் உகாரான்ட்டு வேண்டியது எழுதினார் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்று இருக்குது ஒன்றறியேன் நின்பதல்ல மகரம் தொக்கது ஒன்றும் அறியே ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இல்ல இருக்குது ஒன்றும் தெரியல அந்த இம் என்பது தொக்கதுன்னு என்ன போன்ல வந்தது அவருக்கு ஹலோ சிவபுராணத்துக்கு உரை பொல்லாவினியன் போடுமாறு உந்தடியங்கிறது அந்த இடம் இல்ல அது அந்த அந்த இடம் தான் எழுதுறேன் அங்க ஒன்றும் அறியேன் என்று இருக்க வேண்டியது ஒன்றறியேன் இருக்குது என்று சொன்னாங்களா யாராவது மணிவாசகருடைய அந்த கரைந்த உள்ளத்தை நின்று நின்று பார்க்கின்ற பொழுது ஒன்றறியேன்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரி படுது ஒன்றும் அறியேன் பொல்லாவினையேன் போடுமாறு ஒன்றும் அறியேன் அந்த போடும் போடும்போது இருக்கிற அந்த அழுத்தம் இம்மண்ணா இல்லாத போது இருக்கிற அழுத்தம் இல்லை எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறதுக்கும் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு ஒண்ணு தெரியாதுன்னு இப்ப இந்த ஒண்ணு தெரியாது வேற ஏதோ தெரிய மாட்டிருக்கேன்னு அர்த்தம் ஒன்றும் தெரியாதுன்னா சுத்த சைபர்னு அர்த்தம் ஏ பொல்லா வினையேன் நான் ரொம்ப வினையுடையவன் ஆன்மா அவன் பெண் நிறைந்து மண் நிறைந்து போது அப்படி படிக்கணும் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானி அவன் அப்படி இருக்குவேன் நான் பொல்லாதனேனா இருக்கிறேன் எனக்கு பார்க்க முடியும் புகழுமாறு ஒன்றும் அறியேன் தெரியாது இருந்தாலும் சொல்றேன் இது அவையடக்கம் அவையடக்கம் அதனால படிக்கும்போது இந்த எடுத்தல் படுத்தல்ங்கிற பாருங்க சிலதே மெதுவா படிக்கணும் சில உயரப்பா படிக்கணும் எல்லாத்தையும் கல்யாண வீட்டுக்கு போனா எங்கப்பா மாப்பிள்ள என்ன பண்றாரு இப்போ எங்க என்னையா என்ன செய்தின்னு சொல்லலாம் இன்னொரு வீட்டுக்கு போனா நேத்து கூட நல்லா இருந்தாங்களே ராத்திரி நல்லா தான் இருந்தாங்க ஒரு இருமல் இருமுனாங்க படுத்தாங்க அப்படித்தானே விசாரிக்கணும் இருபது வந்தது சேர்த்து விட்டாங்களாக்கு அப்படின்னு இப்படித்தான் இலக்கியத்தையும் படிக்கணும் இலக்கியத்தை எல்லாருக்கும் சத்தம் போடுறத இந்த இடத்துல எப்படி படிக்கணும் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என்னிடங்கள்ல இலாதானி நின்றி பொல்லாவணி என்ன ஏழு ஜென்மத்துக்கு சிவபுராணத்து ஒன்றும் சம்பந்தம் இல்லை ஒன்று இந்த பக்கமே திரும்பாதான் ஆமா ஆமா இங்கே சத்தம் ஆன்மா கொடையினுமே பா குழைத்த பத்துன்னு ஒன்று அதிபதியே பாடினார குழைத்த பத்துன்னு ஒண்ணு பாடினார் பின்னால படிக்க போறோம் அதனால் எல்லா இலக்கியமே சொல்றேன் இந்த ஒரு இலக்கியம் மட்டுமல்ல இந்த இதை படிக்கும்போது இப்படி படிக்கிறோம் <laughs> அதே மாதிரி இப்போ யாரும் படிக்கும்போது கூட மாசரு பொன்னே வலம்புரி முத்தே படிக்கும்போது ஜிம்னு படிக்கலாம் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனி அங்க நல்லா போடு ஏன்னா எங்க மகிழ்ச்சியான இடம் ஓழி உய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி அங்கெல்லாம் போடு கமபத நீத காவேரி என்றெல்லாம் போடலாம் ஆனா அதே நேரத்தில் கடைசியா போகும்போது எல்லாம் இருக்கும்போது உலக மனந்தையை மயக்குறுப்பவள் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி அதுவும் சிலப்பதிகாரம் தான் கடைசியா மதுரையில போய் மாதிரி வீட்டில் தங்கி சமையல் பண்றா பூம்புகாரில் போடல சமையல் பண்ணி பாவம் அங்க சமையல் பண்ணான் போடுறதுக்கு முன்னே கணவனை கோவலனை கூப்பிட்டு அவனுக்கு இலை போடுறதுக்கு முன்னே எப்படி பண்ணும்னா கணவனுக்கு இலை போடுறதுன்னா வெறும் இலை போடுறது இல்லை முதல்ல தண்ணி தெளித்து அது அப்படியே இப்படி நல்லா அந்த இடத்த மெழுகிட்டு அதில் இலைய இலைய போடணும் இலைய போடணும் சில பேர் யாரும் சொல்லணும் இதை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டு நான் பண்பாடு வளருமே பண்பாடு வளர்ந்துடப்படாது அதனால் தண்ணி அப்படி வந்து தண்ணி தெளிக்கிறாளாம் இங்கே கோவல் சாப்பிடுவதற்கு அடைக்கிறதுக்கு முன்னே லேசாக அவன் இலை போடுறதுக்கு முன்னால தண்ணி தெளிச்சாதான் அப்படி தண்ணி தெளிக்கும் போது இளங்கோழிகள் பார்க்கிறார் ஏம்மா பூம்புகாரில் இருந்து வாழ்வான் அங்கு வாழ்ந்த போது அவனுக்கு ஒரு நாள் இப்படி சாப்பாடு பண்ணல நீ ஒன்ன சொல்லி கூட்டம் இல்லம்மா அந்த முண்டம் போய் அங்க போய் கிடந்தது மாதிரி வீட்டுல கிடந்தது நீ எப்படி போடுவ கிடையாது இன்னைக்கு அவனுக்கு போடுற ஏமா இதாம்மா நீ கடைசியா போடுற சாப்பாடு உனக்கு தெரியாதுமா சாப்பிடுற அவனுக்கும் தெரியாதுமா எங்களுக்கு தெரியுதுமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றாராம் இந்த மன்னக மடந்தை இந்த பூமி தேவியே பாக்குறானா ஏமா தண்ணியா தெளிக்கிற இலையா போடுற இனிமே நீ சமைச்சு எங்கப்பா அவன் சாப்பிட போறான்னு சொன்னவனு அப்படியே மூர்ச்சி அடைஞ்சிட்டாராம் யாரு இந்த பெண்ணு மூர்ச்சி அடைஞ்சிட்டா முதலுதவி என்ன செய்யணும் தண்ணி தெளிக்கணும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது மன்னக மடந்தையை மயக்கொழிப்பனல் போல் அப்படி மூச்சாயிட்டாலாம் அந்த மயில் தண்ணீர் தெளித்து தந்தையால் தடவி இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம் சாமி தந்தையால் தடவி இலை போட்டு படுக்க வச்சார் இந்த இடத்த இப்படித்தானே படிக்கணும் மன்னக மடந்தை மயக்கொழிப்பு தண்ணீர் செழித்து தங்கையால் தடவின்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உருப்பிட மாட்டான் சத்தியம் இது ஆமா ஆமா எதை எப்படி படிக்கணும் தெரியல இல்லையா அந்த இறக்க உணர்வு வருகின்ற பொழுது நீ நீ நீ கண்ணகி ஆகணும் நீ தண்ணி தெளிக்கணும்டா நீ தண்ணி தெளிக்கணும்டா உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரணும்டா பாடிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார்